ஸ்தலம் ஆவூர் பசுபதீஸ்வரம் சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் புண்ணியர்பூத்தியர்பூதனதன் புடைபடுவார்த்தம்மனத்தார் திங்கள் கண்ணியரென்றென்று காதலளர் கை தொழுதேத்த இருந்த ஊரா விண்ணோயர் பாளிகை மாட விதி விரைகமழ் சோலை சுலாவியங்கும் பண்ணியல் பாடலாராத அபூர் பசுபதீச்சரம் பாடுனவே முத்தியர் மூப்பில்லராப்பினுள்ளார் முக்கணர் த கன்றன் வேள்வி சாடும் அத்தியரென்றடியரே தோம் கொண்டிருந்த ஊரா தொத்தியலும் பொழில் மாடு வண்டு தெங்கும் தோமது பாய கோயில் பத்திமை பாடலராத அபூர் பசுபதி சரம் பாடனாவே பொங்கி வரும் புன்னல் சென்னி வைத்தார் பொம்பழி வந்திழி வேற்றமானார் இங்கு என் ஞானத்தர்வானோரே தூம் இறையவரென்றுமிருந்த ஊரா செங்குயர்ச்சோலை சேராலை சாலி திளைக்கும் வீளை வயல் சேரும் பொய்கை பங்கய மங்கை வீரும் பூம்பூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே தேவியோர் கூறினரேற தேரோ செலவினர் நல் கூற வெண்ணை நீக்கும் ஆவியரந்தணரல்லர் தீர்க்கும் அப்பனரங்கே அமர்ந்த ஊரம் புவியலும் பொழில் வாசம் வீசம் புரிகுழலார் சோபற்றோற்றி முற்ற பாவியல் பாடலராத அபூர் பசுபதி சரம் பாடனாவே இத்தனையும் சடையார் விடையார் இப்பிற பெண்ணையரு கவல்லார் வந்தனைந்தின் இசை பாடுபார்பால் மன்னினர் மன்னிகிருந்த ஊரா கொந்தனையும் குழலாபிழபீர் கொட்டமிடை இடை சேரும் விதி பந்தனையும் விரலார்த்தமபூர் பசுபதி ஈச்சரம் பாடனவே குற்றமறுத்தார் குணத்தினுள்ளார் கும்பிடுவார் தம கண்பு செய்வார் ஒற்றை விடையினர் நேற்றி கொள்ளார் உரைபதியாகும் செதி கொள்மடம் சுற்றிய வாசலின் மாதபிழாம் சொர்க்கபி பாடனிதானம் நல்க பற்றிய கையினர் வாழுமா பூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே இருடையார் நெடுமால் வண்ணங்கும் நிமிர்ச்சடையார் நின்னை பார்த்த முள்ளம் குருடையாருடை கோபணத்தான் குபலயமேத்த இருந்த ஊரா தாருடை வாழையிற்கூழை மந்தீ தகுக நீ மின் தேட்டினத்தை பாரிட பாய்ந்து பயிலுமபூர் பசுபதி சரம் பாடுனாவே வெண்டலை மாலை வீரவி பூண்ட மெய்யுடையார் வீரல் ஆரரகன் வண்டமர் பூ மூடிச்சு ருகந்த மைந்தரிடம் வளமோங்கி எங்கோ கண்டபர் சிந்தை கருத்தின் மேக்கார் கதியருளென் என்ற கையார கோபி பண்டோலர் கொண்டு பயிலும் பயிலுமாவூர் பசுபதி ஈச்சரம் பாடனாவே மாலுமயனும் வணங்கி நெடம் மற்றுவரோ கெரியாகி நிட வரிதாகி நின்ற செம்மையினாரவர் சேருமோராம் கொல விழவினரங்கதெறி கொடியடை மாதர்கள் மைந்தரோடும் பாலெனவே மொழிந்தே துமபூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே பின்னிய தாஷடையார் தன்னியலும் மூரை கொள்ளகிலா சைவரிடம் தளவேறு சோலை துன்னிய மாதருமைந்தர் தாமும் சுனையீடை மூழ்கி தொடர்ந்த சிந்தை பன்னிய பாடல் பயிலுமாவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே எண்டி செய்யாரும் வணங்கியேத்தும் எம்பெருமானையில் கொளாபூர் பண்டூரியார் சிலர் தொண்டர் போற்றும் பசுபதி ஈச்சரதாதி தன்மேன் கண்டல் கண்மிண்டிய கானர் கழீம் கவுனிய ஞான சம்பந்தன் சொன்ன கொண்டி நீ தாயிசை பாடியாடீம் கூடுமவர் உடையார்கள் வானே சுவாமி பசுபதீஸ்வரர் அம்பாள் மங்களாம்பிகை திருச்சிற்றம்பலம்